அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தன் அடியானுக்கு நல்லதை நாடிவிட்டால் அவனுக்கு உலகத்திலேயே தண்டனையை தீவிரமாக்குவான் அல்லாஹ் தன் அடியானுக்கு தீமையை நாடிவிட்டால் அவனது குற்றம் காரணமாக அவனை விட்டும் சோதனையை தடுப்பான் இறுதியில் மறுமை நாளில் அவனுக்கு அதை நிறைவேற்றுவான் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கூலியில் மகத்தானது கடும் சோதனையுடன் உள்ளதாகும் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை சோதிப்பான் ஒருவன் அதில் திருப்தி அடைந்தால் அவனுக்கு அல்லாஹுவின் திருப்தி உண்டு மேலும் ஒருவன் கோபம் அடைந்தால் அவனுக்கு அல்லாஹுவின் கோபம் உண்டு என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஒன்பது ஆறு